திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு ஆபாடி திருச்சிற்றம்பலம் கடலகம் ஏழினோடும் புவனமும் கலந்து விண்ணம் உடலகத்துயிரும் பாரு ஒள்ளழலாகி நின்று தடமலர் கந்த மாலை தன்மதி பகலும் ஆகி மடலவிழ் கொன்றை சூடி மாப்பாடியாரே ஆதியும் அறிவும் ஆகி அறிவினுட்செறிவுமாகி சோதியுச்சுடருமாகி தூணறி குருவனாகி பாதியர் பெண்ணுமாகி பரவுவார் பாங்கராகி வேதியர் வாழும் செய்யல் விரும்புமாப்படியாரே என்னுடை இருக்குமாகி இருக்கினுட்பொருளுமாகி பண்ணொடு பாடல் தன்னை பரவு பார்ப்பாங்கராகி கண்ணொரு நெற்றியாகி கருதுபார் கருதலாக பெண்ணொரு பாகமாகி பேணுமா பாடியாரே அண்டமாரமரர் கோமான் ஆதியம் மண்ணல் பாதம் கொண்டவன் குறிப்பினாலே கூப்பினான் தாபரத்தை கண்டவன் தாதை பாய்வான் காலர எரிய கண்டு தண்டியார் கருள்கள் செய்த தலைவரா பாடியாரே சிந்தையுட் தெளிவோமாகி சிவமுமாகி வந்த வந்தனற்பயனுமாகி வானுதல் பாகமாகி மந்தமாம் பொழில்கள் சூழ்ந்த மண்ணி தென்கரை மேல் மண்ணி அந்த மோடளவிலாத அடிகளா பாடியரே வன்னிவாளரவு மத்தம் மதியமும் மாறும் சூடி மின்னிய உருவாம் ஜோதி மெய்ப்பொருட்பயனுமாகி கன்னியோர் பாகமாகி கருதுபார் கருத்துமாகி இன்னிசை தொண்டர் பாடம் இருந்த பாடியாரே உள்ளுமாய் புறமோமாகி உருவுமாயருவுமாகி வெள்ளமாய் கரையும் ஆகி விரிகதேர் ஞாயிராகி கள்ளமாய் கள்ள துள்ளார் கருத்துமாயருத்தமாகி அள்ளுவார் கள்ளல் செய்திட்டு இருந்த ஆப்பாடியாரே மயக்கமாய் தெளிவோமாகி மால்வரை வழியுமாகி தியக்கமாய் ஒருக்கமாகி சிந்தையுள் ஒன்றி நின்று இயக்கமாயிருதியாகி என் திசை கிரைவராகி அயக்கமாய் அடக்கமாய ஐவரா பாடியாரே ஆரழல் ஒருபமாகி அண்டமேழ் கடந்த எந்தை பேரொளி உருவினானை பிரம்மனும் மாலும் காணாம் சீரவை பரவியேத்தே சென்றடி வணங்குவார்க்கு பேரருள்ளருளி செய்வார் பேணுமா பாடியாரே பின் தின்திரள்ளறக்கனோடி சீகையிலாயந்தன்னை திரள் இளனுமாகி எடுத்தலும் ஏழை அஞ்ச விண்திரல் நெறிய ஊன்றி மிக கடுத்தலறி வீழ பண்திரல் கேட்டுகந்த பரமரா பாடியாரே சுவாமி பாலுகந்த நாயக்கர் அம்பாள் பெரிய நாயகி அம்மை திருச்சிற்றம்பலம்